எத்தனையிலும் காய்ந்த மாலம் வடிவயிலும் மறுவெண்ணயம் இத்தனையும் வெத்தலியே எம்பிரான் நீ பிறந்த விண்ணை எத்தனையும் செய்ய பெத்தாய் ஏதம் செய்ய கலம்பராதே முத்தனைய ஒருவல் செய்து மோர் குரங்கே முடையுனா